நாடகம் சிந்திப்போம் மேகலா என்னப்பா உங்க அம்மா வந்துட்டாளா இன்னும் வரலையே பெண்ண என்ன மணியாது அஞ்சு மணி ஆக போகுதுப்பா அஞ்சு மணி ஆச்சா பாடா இப்ப எழும்புவோம் சரி நேரம் போச்சு காலையிலே உங்க அம்மா கோச்சிக்கிட்டு போனா மேகலா அதுதான் அதே யோசனையாவே இருந்துச்சு சரி சரி ஒரு தேத்தனை ஒன்று கொண்டு வா அப்பா அம்மாவும் பாவம்ப்பா ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதான் அவங்களுக்கு கோபம் வருதுன்னு நினைக்கிறேன் இந்தாங்கப்பா தேத்தனிய குடிங்க சரிப்பா என்ன தான் செய்யறது இந்தா அம்மாவும் வந்துட்டாங்க மேகலா எங்க உங்க அப்பா எலும்பிட்டாரா ஆமாம்மா இப்பதான் எலும்பினாரு சரி சரிம்மா கொஞ்சம் தேத்தனிய ஊத்து சரியான கூதலா இருக்கு சரி செம்பருத்தி நீ கத்துற மாதிரி ஊர்ல உள்ளவங்க நினைப்பாங்க நான் என்னமோ வேலைக்கு போகாம உங்க உழப்புல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனு நானும் வேலை கிடைச்சா போகாமையா இருக்கேன் செம்பருத்தி சரிங்க எனக்கும் தெரியும் உங்களை பத்தி இருந்தாலும் எப்படிங்க இப்படியே இருந்தா ஒரு கடக்கணியில போய் சரி வேலையை செய்யுங்க நம்ம பிள்ளைங்களை சரி நல்லா வச்சிருக்கணும் தானே போறதுக்கு தான் ஆசையா இருக்கு நமக்கு தான் ஐடி கார்டும் இல்லை அங்க போனா தான் நிறைய பிரச்சனை சும்மா இருக்கு வீட்டில் இருந்தெல்லாம் நாட்டில் வேலை செஞ்சுட்டு புள்ள என்னங்க அந்த யாரு நம்ம வெள்ளையம்மா வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்னா நானும் அப்படியே கேட்டு பார்க்கவா நீ சொல்றானா நல்ல யோசனை தான் செம்பருத்தி ஆனாலும் இங்க இருக்கிற கஞ்சை குடிச்சுப்புட்டு எல்லாரும் ஒரே குழியில் செத்து போடுறது நல்லது புள்ள சும்மா வெளிநாடு அங்கங்கன்னு எனக்கு கூட நம்ம மூக்கான விட்டு பொம்பளை போகக்குள்ளே யோசனை வந்துச்சு தான் அப்புறம் நம்ம அங்கங்கே நடக்குது தானே புள்ள நிறைய விஷயம் கேள்விப்படுறோம் அதனால யோசிச்சுட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டோம்ல அதுனா உண்மை தாங்க இந்த அன்னைக்கு கூட டவுன்ல போயிருக்க நேரம் அந்த மேலே உள்ளவங்கலாம் கடிச்சுக்கிட்டாங்க என்னமோ கதைன்னு சொல்லி அதை கேட்கவே அசிங்கமா இருந்துச்சுங்க எப்படித்தான் இருந்தாலும் பொம்பளை புள்ளைய அம்மா கைக்குள்ள இருந்தா தானே புள்ள நல்லோம் அதுவும் சரி தாங்க நீங்க சொல்றதும் இருந்தாலும் பெத்தவங்க ரெண்டு பேருக்கும் அக்கறை இருக்கு தானே ஆமாமா நீங்க சொல்றதும் சரிதான் எங்க ஸ்கூல்ல கூட இதெல்லாம் பத்தி நாங்க காய்ச்சிக்கிறோம் ஏன்னா பேப்பர்ல எல்லாம் இத பத்தியே தான் வருது வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் வேணாமா நாங்க இங்கேயே இருந்தாலும் பரவாயில்ல அண்ணா அன்னைக்கு கஞ்ச குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இங்கேயே இருந்து சம்பாரிச்சு நல்லா இருப்போமா சந்தோஷமா இருப்போம் ஆமா புள்ள சல்லிய விட மானம் தான் நமக்கு முக்கியம் என்னத்தான் செய்யறது இருக்கிற கஞ்ச குடிச்சு புட்டு கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருக்க வேண்டியதுதான் ஏதோ உங்களையெல்லாம் படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வந்துட்டா போதும்